திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவாய்மூர் திருச்சிற்றம்பலம் தளிரிளவளரென உமை பாட தாளமிடவோர் கழல் வீசி கிளறிளமணியர வரையார்த்து ஆடுவேட கிரிமை யார் விளரில முலையவர் கருள் நல்கி வெண்ணீரணிந்தோர் சென்னியின் மேல் வளரிள மதியமோடி வராணீர் வாய்மூரடிகள் வருவாரே வெந்தழில் வடிவினர் பொடி பூசி விரிதரு கோவண உடைமேலோர் பந்தஞ்செய்தரவசை தொலிபாடி பல பல கடைதோறும் பலி தேர்வார் சிந்தனை புகுந்தென கருள் நல்கி செஞ்சுடர் வண்ணர்த்தம் மடி பரவ வந்தனை பல செய்ய இவர நீர் வாய்மூரடிகள் வருவாரே பண்ணேர் பொருளிந்த வினையர் பதினெண்கணமோ உணரானன் ஜுண்ண பொலிந்த மிடற்றினார் உள்ளம் உருகில் உடனாவார் சுண்ண போடி நீரணி மார்பர் சுடற்போர் சடை மேல் திகழ்கின்ற வண்ண பிறையோடி வராணீர் வாய்மூரடிகள் வருவாரே எரிகிளர் மதியமோடெழில் நுதன்மேல் எரி பொறி அரவினோடு ஆறு மூழ்க விரிகிளர் சடையினர் விடையேறி வெறுபவந்திட செய்த விகிர்தனார் உரிகிழர் பொடியணி திருவகலம் பொன் செய்த வாய்மையர் பொன்மிளிரோ வரியரை கசை திவரணீர் வாய்மூரடிகள் வருவாரே அஞ்சன மணிவணம் எழில் நிறமா அகமிடரணி குள உடல் திமீல நஞ்சினை அமரர்கள் அமுதமென நன்னிய நருணுதல் உமை நடுங்க வெஞ்சின மால்களியானையின் தோல் வெறுபுற போர்த்ததன் நிறமுமத்தே வஞ்சனை வடிவை நோடி பரணீர் வாய்மூரடிகள் வருவாரே அல்லிய மலர் புல்கு விரி குழலார் கழலினை அடிநிழலவை பரவ எல்லியாம் போது கொண்டெறியேந்தி எழிலொடு தொழிலவை இசைவல்லார் சொல்லிய அருமறை இசைபாடி சூடில மதியினர் தோடு பெய்து வல்லியம் தோலுடு திவராணீர் வாய்மூரடிகள் வருவாரே கடிபடு கொன்றை மலர் திகழோ கண்ணியர் விண்ணவர் கனமணி சேர் முடிவில் குங்கிரையவர் மருகின்னல்லார் முறை முறை பலிபெய முருவல் செய்வார் பொடியணி வடிவொடு திருவகலம் பொன்னென மிளிர்வதோர் அரவினோடும் வடிநுனை மழுவினோடி மழுவினோடிவராணீர் வாய்மூரடிகள் வருவாரே கட்டினை புதுமலர் கமல் கொன்றை கண்ணியர் வினையர் தாமுமத்தே எட்டுணை சாந்தமோடுமை துணையாய் இறைவனாருரைவதோர் இடம் வினவில் பட்டினை அகலல் குல் வீழி குழலார் பாவையர் பலியதேர் கொணர்ந்து பெய்ய வட்டணையாடலோடி வராணீர் வாய்மூரடிகள் வருவாரே ஏனமருப்பினோடெழிலாமை இசைய பூண்டோர் ஏரேரே காணமதிடமாய் உரைகின்ற கள்வர் கனவில் துயர் செய்து தேனுண மலர்கள் உந்தி விம்மி திகழ் போர் சடை மேல் திகழ்கின்ற வானனன் மதியினோடி மதியினோடிவராணீர் வாய்மூரடிகள் வருமாறே சூடல் வெண் சுடர் முடிய சுண்ணவெண் நீற்றினர் சுடர் மழுவர் பாடல் வண்டிசை முரல் கொன்றையந்தார் பாம்புடு நூலவையே பசைந்திலங்க கோடனன் முகிழ்விரல் கூப்பி நல்லார் குறையுரு பலியே தீர் கொணர்ந்து பெய்ய வாடல் வெண் தலைபிடி திவராணீர் வாய்மூரடிகள் வருவாரே திங்களோடருவரை பொழிர் சோலை தேனலங்கானலன் திருவாய்மூர் அங்கமோடருமறை ஒலி பாடல் அழல் நிற வண்ணர்த்தம் அடிபரவி நங்கள் தம்பினைகட மொழியவல்ல ஞான சம்பந்தன் தமிழ் மாலை தங்கிய மனதினால் தொழுதெழுவார் தமர் நெறி உலகு கோர் தவ நெறியே சுவாமி வாய்மூர்நாதர் அம்பாள் பாலின் நன்மொழியால் திருச்சிற்றம்பலம்